திருச்சிற்றம்பலம் சித்தொகை குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் சிந்தி பார்மனத்தான் சிவன் செஞ்சொடரந்தேவா செஞ்சொடரந்தேவானிரத்தான் அணியார்மதி முந்தி சூடிய முக்கண்ணினடி வந்தி பாரவர் வானுலகாழ்வரே அண்டமாரிருளோட கடந்தொம்பருண்டு போலுமோருண்சுடர சுடர் கண்டிங்காரறிவாரறிவாரெல்லாம் வெண்டிங்கட்கண்ணி வேதியனென்பரே ஆதியாயவனாருமிலாதவன் போது சேர்ப்புனை நீண் முடி புண்ணியன் பாதி பெண்ணுருவாகி பரஞ்சுடர் சோதியுட்சோதியாய் நின்ற சோதியே இட்டதேட்டதோரேருகந்தேரியோர் பட் கட்டி தொட்டங்கனாய் பலி தேர்வதோர் கட் அட்ட வாழ்க்கையேனாகிலும் வானவர் மூர்த்தி அருளென்றடைவரே ஈரில் கூறையனாகியரின் கலந்த வெண்ணீர் பூசி நிலாமதி சூடிலோ வீரிலாதன செய்யினோ விண்ணவர் ஊரூலாயருளாயன்றுரைப்பரே உத் உச்சி வெண்மதி சூடிலம்போனரா பச்சை வெண்தலையேந்தி பல இளம் பிச்சையே புகுமாகிலும் வானவரச் அச்சம் தீர்த்தருளா ஊரீலா என்றொன்றாக உரைப்பதோர் பேரிலாய் பிறை சூடிய பிஞகம் காரூலாங்கண்டனேயுன் கழலடி சேர்வீலார்கட்கு தீயவை தீயவே எந்தையே எம்பிரானே என ஒழ்கி செந்தே பாரவர் தீவினை தீருமால் வெந்த நீருமை பூசிய வேதிய நந்த மாவள பாரடை தார்களே ஏன வெண்மரப்போடென்பு பூண்டெழில் ஆனை ஈருரி போர்த்தனலாடிலோ தான வண்ணத்தனாகிலும் தன்னையே வான நாடர் வணங்குவர் வைகலே ஐயன் நந்தணன் நானொடு பெண்ணொமையன் மேதகு வெண்பொடி பூசிய மை கொள் கண்ட தன்மான் மறி கையினான் கொள் பாம்பரை ஆர்த்த பரமனே ஒருவனாகி நின்றானே உலகெல்லாம் இருப ஆகி நின்றார்கட்கரியிலான் அருபராபரையார்த்தவனார் கழல் பரவோவாரவர் பாவம் பறையுமே ஓத வண்ணனம் ஒன்மலர் செல்வனம் நாதனே அருளா என்று நாடொரு காதல் செய்து கருத படுமவர் பாதமேத்த பறையு நம் பாவமே ஒவ்வ தன்மை அவரவராக்கையான் வெவ்வ மீனோ மௌவல் நீண்மலர் மேலுறைவானுடு பௌவ வண்ணனமாய் அக்கும் மாமயம் பூண்டனலேந்தியில் போக்கு பல்வலி தேரும் புராணனை நக்கு நீர்கள் நரகம் புகேன் மினோ தொக்க வானவரார் தொழு வானையே கங்கை தங்கிய செஞ்சடை மேலிளந்திங்கள் சூடிய தீநிரவண்ணனார் இங்கனாரெழில் வானம் வணங்கவே அங்கனார் கதுவாலவன் தன்மையே ஞகரவெல் கொடியானுடன் நீயுனை கொண்டுய போக்குரில் மகர வெல்குடிமைந்தனை காய்ந்தவன் புகரில் சேவடி ஏ புகலாகுமே சரணமாம் படியார் பிறறியாவரோ கரணம் தீர்த்துயிர் கையிலிகழ்ந்த பின் மரணமீதிய பின்னவை நீக்குவான் அரண மூவையில் எய்தவனல்லனே ஞமனென்பான் நரகர்க்கு நமக்கெல்லாம் சிவனென்பான் செழுமான் கரி கையினான் கவனம் செய்யோங்கனவிடையூர்தியான் தமரென்றாலோ கெடுந்தடுமாற்றமே இடபமேறியும் இல்பலியேற்பவர் அடவி காதலி தாடுவரைந்தலை படவம் பாம்பரையார்த்த பரமனை கடவீராய் சென்று கை தொழுதுய்மினே இணர்ந்து கொன்றை போன்றாது சோரிந்திடம் புணர்ந்த வாழரவம் மதியோடுடன் அணைந்த அஞ்சடையானவன் பாதமே உணர்ந்த உள்ள தவறுணர்வார்களே தருமம் தான்றவன் தான்றவத்தால் வரும் கருமம் தான் கருமான் மறி கையினான் அருமந்தன்னதீர்கழல் சேர்மினோ சிரமம் சேரழல் தீவினையாளரே நமச்சீவாயவென்பாருளரேலவர் தம்மச்ச நீங்க தவநெறி சார்தலால் அமைத்து கொண்டதோர் வாழ்க்கையனாகிலும் இமைத்து நிற்பது சால அறியதே பற்பல் காலம் பயிற்றே பரமனை சொற்பல் காலம் நின்றே துமின் தொல்வினை வேற்பில் தோன்றிய வெங்கதிர் கண்டவ பொற்பனி கெட மாறது போலுமே மணிசை கண்டத்த மரே கையே நான் கணிசை வேடத்தர் ஆயவர் காப்பினால் பணிகள் தாம் செய்ய வல்லவர் யாவர் தம்பிணி செய்யாக்கையை நீ குவர் பேயரே இயக்கற்கின்னரிந்திரன் தானவர் நயக்க நின்றவன் நான் முகன் நாழியான் மயக்க மேதவன் மாலெறியாயினான் வியக்கும் தன்மையினான விகீர்த்தனே அரபமார்த்தனலாடிய அண்ணலை பரவு வாரவர் பாவம் பறைதற்கு குறவை கோத்தவனும் குளிர் போதின் மேல் கரவில் நான் முகனு கரி அல்லரே அழலங்கையினன் அந்தர தோங்கி நின்றுழலோ மோவையில் உள்ளழலூட்டினான் தழலோ தாமரையானுடு தாவினான் கழலோ சென்னியோ காண்டற்கரியனே இளமை கைவேட்டகரலும் மோப்பினார் வளமை போய் பிணியோடு வருதலால் உளமேலாம் மொழியாய் மதியாயினான் கிழமையே கிளையாக நினைப்பனே தண்ணீர் தன்னையறியும் தலை மகன் தன்னீர் தன்னையறிவிர் தலைப்படு தன்னையறி விலனாயிடீர் தண்ணீர் தன்னையும் சார்தற்கரியனே இலங்கை மன்னனை இறைந்த பத் தொமன்றலங்க லோலுடனே செலவூன்றிய நலங்கொள் சேவடி நாடொரும் நாடொரும் வலம் கொண்டே துவார்வானுலகாழ்வரே திருச்சிற்றம்பலம்